புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பதன்றிதன்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கண்ணே புணர்ப்பதாக அங்கனாட புங்கமான போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையலாதிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலி கண்ணேயாக என் கை கண்கள் தாரியாரதாக ஐயனே ஐயனே ஐயனே ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை பொய்மையேன் என் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கடற்கண்ணே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே வேண்டும் நின் கடற்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளு நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டும் ஆண்டும் வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றொரு உண்மையின்மையின் வணங்கி யாம் விடேங்களென்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என்கொலோ நினைப்பதே என்கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினத்தனையும் ஆவதில்லை தினத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனத்தனைத்தது எப்புறத்தது எந்தை பாதம் எய்தவே எந்தை பாதம் எய்தவே எந்தை பாதம் எய்தவே எய்தலாவதன்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு உய்தலாவது உண்கண் நன்றி மற்றொரு உண்மையின்மையின் பைதலாவதென்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணமில்லை ஈசனே ஈசனே ஈசனே நீ அல்லதில்லை ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதமின்மை பேதையேன் என் எம்பிரான் நீதனேனை ஆண்டு கொண்ட நின்மலாவோர் நின்னலால் தேத செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களான முந்தையான காலம் நின்னை எய்திலாத முர்கனேன் முர்கனேன் முர்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னம் எய்தலுற்று இருப்பனே இருப்ப இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்ன தாட்கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு இருந்ததுண்டது ஆயினும் விருப்பும் உண்டு நின்கண் என்கண் என்பது என்ன விச்சையே